பகவான் ராமநாமத்தில் இருந்தான் சீத்தையை மீட்டெடுக்க ராமனுடைய யுத்தம் புரிந்தான் ராமனை முடித்தான் சீத்தையை மீண்டும் அழைத்து சென்றான் அயோத்தியை ஆண்டு வந்தான் தன்னுடைய அவதாரங்களை எல்லாம் முடித்து கிளம்புகிற தருணம் அந்த சமயத்திலே தனக்குத்தானே மதிப்பெண்கள் போட்டுக் கொள்ள ஆரம்பித்தான் இந்த அவதாரம் சரியாக இருந்ததா எல்லா இடத்திலும் எம்மையை நாம் முடிக்க வேண்டும் ராமனுக்கு என்ற ஆசை நாம் ஏதாவது அந்த காரியத்திற்காக நல்ல பெயர் சம்பாதிக்க வேண்டும் என்கிற ஆசை நமக்கு இருக்குமா போவே இறைவனுக்கும் அந்த ஆசை இருக்கிறது ராமாயணம் மொத்தம் எத்தனை காரியம் பேசப்படுகிறது முதலிடம் இனத்திற்கான் என்று தன்னைத்தானே கொண்டாடி கொண்டான் பெருமானுடைய திருத்துறையை வரவேற்பு மேற்கொண்டிருக்கிறார் அவ்வளவு அவசரப்பட்டு உனக்கு முதலிடம் கொடுத்துக் கொள்ளாதே ராமா நன்கு கேட்டுக்கொள் நெஞ்சிலே சேர்த்திக்கொள் ஸ்ரீராமாயணத்தாலே பெரும்பெருமை படிக்கப்படுகிறதே ஒழிய ஒரு பெருமை படிக்கப்படவே கிடையாது முதலிடம் எனக்குத்தான் உமாசிரி ராமனுக்கு என்ன இப்படி சொல்லிவிட்டாய் வேதவேத்தே படையெடுத்து சாதே கசரகாத்மஜே வேத பிராச்சேக சாதாரணி சாட்சாத் ராமாயணாத்மா என்ற வேதத்தாலே அறியப்படுவான் ராமநாம வேதனை ராமாயணமாக திரண்டது என்றுதானே பிரமாணங்கள் எல்லாம் போதுகின்றன நீ என்னால உனக்குத்தான் இதெல்லாம் என்று சொல்லுகிறாயே எதிர்கொண்டு அப்படி பேசினாய் உடனே தானே தெரிவித்திருந்தையா சீதாயாம் என் ஒரே ராமாயணத்தை சீதையினுடைய காவியமாக தான் நான் படைக்கிறேன் அதனுடைய தமிழை முழுமையத்தால் பரமாச்சாரியனான திருகோகாச்சாரியர் சிலையில் இருக்கவர் ஏற்றம் சொல்லுகிறது ஸ்ரீராமாயணத்தாலே சீதையுடைய பெருமைதான் ராமா என்று சீதையை சொல்லி ராமா என்ற பெண்பாளாக்கி சொல்லி அயனம் சீதையுடைய கதையை பேச வந்தது என்று ராமாயணத்துக்கு ஒரு பொருள் கூறிவிட முடியும் ராமனுடைய கதை ராமா என்று சொல்லப்படுகிற சீதையுடைய கதை என ரெண்டு அர்த்தம் உண்டு அவை இனத்திற்காக முதலிடம் உடனே பகவான் சொல்கிறார் சீதையை உனக்கு முதலிடம் என்று சொல்லுகிறாரே எதற்கு அவனுக்கு முதலிடம் சொல்லு சீதை தெரிவித்தாள் நான் தான் இப்ப சிலை கூடத்தில் எல்லாம் வாசம் பண்ணினேன் சிலை இருந்தாலே தெரியும் சுதந்திர போராட்ட தியாகிகளை நாம் என்றால் நினைக்கிறோம் என்றால் சொல்லுகிறவர்கள் வாழ்ந்தா மானாதிரா உயர்வை தன் தலைவர் சொன்னது ஒரு கருத்தில் விழாமல் அவன் சொன்னதை கொண்டு போய் ಕೊಡುತ್ತ ಮಾಟೆ ಊಸಿ ಮನೆಯಾದರೂ ಕೂಡ கைக்கொண்ட கல்பாடு நம்மை கொலை செய்யுமனாக அவன் அமைந்திருந்தார்கள் சரணாகதி என்று சொன்ன அவன் கைவிடலாம் கூடவே கூடாது இது ராமனுடைய உயர்ந்த திருவாக்கு ஆனால் அங்குருந்தும் இங்குருந்துமாகத்தான் ராமன் பேசினானே ஒழிய மகாபாரதத்தில் இருக்கிறார் போல பல பெரிய விஷயங்கள் ராமாயணத்தில் அவ்வளவு அவர்கள் வருகிறது இதே மகாபாரதம் சென்று எடுத்துக்கொண்டார் இதிலே தான் சிவன் பகவத்கீதையும் உண்டு ஸ்ரீ விஷ்ணு சகசிரநாமம் குரு இந்த ரெண்டுமே நமக்கு தான் எனவேதான் பாரதத்துக்கு பல ரொம்பவும் அற்புதமாக கொண்டாடுகிறார் அவரே விடுகிற கிரந்தம் அவருக்கே என்ன ஆச்சரியமாக வந்திருக்கிறது என்று அடிக்கடி பெருமைப்பட்டுக் கொள்ளுகிற கிரந்தம் அதில்தான் ஸ்ரீ விஷ்ணு சகசிரநாமம் நம்முடைய பிறகு பிணியெல்லாம் போக்கவர்களாக அமைந்திருக்கிறது நம்முடைய ஆன்மீக தேடல்களுக்கெல்லாம் வழி சொல்லும்படியாக பகவத்கீதை விளங்குகிறது ಪರಿಪಾಲಕ ಭಗವದ್ಗೀತಾ ಉಪನ್ಯಾಸ ಗುರುಗಳು ಅದು ಆಂಗ್ಲದಲ್ಲಿ ಉಪನ್ಯಾಸ ಕೇಳ್ತಿರಬೇಡ புலிகளோ புலிகளையோ இந்த காலத்துக்கு அது ஒரு விஷயமாக ஆரம்பித்தது போய் அவருக்கு கேட்க வேண்டும் உபதேச விஷயங்கள் தான் கேட்பவர்கள் ஆழ்வார்கள் நிஜ பிரபந்தங்களை பற்றி தமிழில் உபன்யாசம் அல்லது ஆங்கிலத்தில் உபன்யாசம் தான் கூட்டம் குறையும் ஏன்னா புரிந்து புரிந்து விடுவதற்கு அவர் சீக்கிரத்தில் கூட்டம் கூடாது புரியாத விஷயத்திற்கு சேர வேண்டும் அங்கே கூட்டம் போட வேண்டும் அது நம்முடைய மனோபாவமாகவே மாறிவிட்டது பகவத்கீதை எப்படி இருந்தாலும் சிறந்த கிரந்தம் அதுல வந்து சந்தேகமே கிடையாது அழ்வார்கள் பலவாறாக கொண்டாடுகிறார்கள் இருந்தாலும் ஒரு சந்தேகம் நாலாயிரம் நிஜ பிரபந்தங்களிலே ஓரிடத்திலையும் பகவத்கீதையை எந்த ஆழ்வார்கள் உச்சரித்ததே கிடையாது தன் கொடுக்கவே இல்லை அப்படி இருந்த ஆழ்வார்கள் ஏன் கீதையை பாடாமல் போனார்கள் ஆழ்வார்கள் காலத்தில் இருந்தாவது பிற்பாடு லோகத்திலே கண்ணன் பேசினதாவது ஒரு பொய் பேசி பகவத்கீதை என்று பல பேருக்கு சந்தேகம் அமைச்சு கீதை என்கிற சொல்ல கீதைக்காக இருந்திருக்கிறார் ஆனால் கண்ணன் சில வார்த்தைகள் பேசினார்கள் என்பதை அவர்கள் மறுக்கவே இல்லை வெளியெல்லாம் எடுத்துரைத்த நிலைமையான திருமூர்த்தி அறியாதவர்களுக்காக அகஞ்ஞான பதவியும் நெறியிருந்தாமல் துரைத்த நிறைஞானத்தொருமூர்த்தி என ஆழ்வாருடைய வாசம் மாயம் நோதிகமாக்கு என்று திருமணி ஆழ்வார் பாடுகிறார் திருவரங்கத்து அமுகிறார் தமிழே ராமாட்சி முத்தம் தாதியிலே ஒரு பக்கத்தில் அருவாருடைய வாசகங்களை எடுத்துக் கொள்ளுவர் அதை தொட்டு தொட்டுத்தான் அர்த்தமே பண்ணுவர் அர்த்தம் சொல்ல வருவதற்கு ஆசைப்பட்டால்தான் திவ்ய பிரபந்தங்கள் எல்லாரும் கை கைகால உடலை சென்றார்கள் என்னதான் நாயனார்கள் செய்கிறார் மாசினாரன் இது கொண்டு உத்தரவாதங்கள் ஒருந்தவர்கள் என் ஏகாந்ததேசிகளாக உயர்ப்படமான திருவாக்கு செய்ய தமிழ் மாதவரை நாம் வெளிய போதி வெளியாத மனிதர்கள் தெரிவிக்கும் வேதத்தை ராமர் பகுதி புரியவில்லை என்றார் கட்டண பிரபந்தம் மிக பிரபந்தத்தை பார்த்தாலே புரிந்துவிடும் அந்த அளவுக்கு திவ்ய பிரபந்தத்துக்கு இலக்கம் உண்டு ரெண்டோபனிஷத்து என்ன திவ்ய பிரபந்தங்கள் உண்டாகப்படுகின்றன முக்கியமாக திருவாரூருக்கு தன்னிகரட்ட சிறப்பு உண்டு இதெல்லாம் ஒருவர்களுக்கும் பகவத்கீதைக்கும் ஆழ்வார்களுக்கும் இருக்கிற தொடர்பை முக்கியமாக நம்மாழ்வாருக்கு இருக்கிற தொடர்பை சாமான்கள் நிர்ணயிக்கிற அழகை மேலே அனுபவிப்போம் சரி பகவத்கீதை எப்படி பிறந்தது இது ஒரு விஷயம் இதை நாம் அறிந்து கொள்ள வேண்டியிருந்தால் ராமாயணம் எப்படி பிறந்தது என்பதை முதலிலே பார்க்க வேண்டும் கைகைக்கு ராமன்றது ரொம்ப ஆசை வரதனோ ராமனோ அவள் எந்த வேறுபாடும் பார்த்து அறியாதவள் ராமனுக்கு ராஜ்யம் என்று சொன்ன உடனே தான் அணிந்திருந்த மாலையை கழற்றி மந்திர வீரத்திலே கொடுத்தவள் சுகமான செய்தி சொன்னார் எவ்வளவு ஆனந்தமாக இருக்கிறது தெரியுமா அந்த அளவுக்கு ஆனந்தம் கௌசல்யா தேவி கூட காண்பிக்கவில்லை அவ்வளவு சிறந்தமான பெண்கள் அவள் மனதை மாற்றினான் பகவான் ஆச்சாரியர்கள் தெரிவிக்கிறார்கள் எதற்காக கைகையினுடைய மனம் மாற்றப்பட்டது அத்தர் எழுதினார்கள் சிவ கல்யாண குண பிரகாசமானது மாற்றினான் தன்னுடைய கல்யாண குணங்களுக்கு இருக்கிற கல்யாண மங்களம் என்று அர்த்தம் தமிழிலே விவாகத்துக்கு கல்யாணம் என்ற பெயர் நாம் கொடுத்திருக்கிறோம் பாவங்களை கல்யாணம் என்றால் மங்களம் கல்யாண குணங்கள் பெருமாற்றத்தில் உண்டு என்றால் மங்களகரமான குணங்கள் அதனிடத்திலே உண்டு என்று அர்த்தம் அவர் கல்யாண குணம் பிரகாசார்த்தமாக கைகையினுடைய மனதை மாற்றினான் கம்மனால விஜயத்திருக்கிறார் தூமொழி மனவான் அவள் மனம் மாறினபடியாலோ நமக்கு ராமாயணம் கிடைத்தது அவள் மனம் மாறாதிருந்தால் ராம மனத்திற்கு போக பிரசக்தியே இல்லை ராமனது அரசர்களை குறித்த வாய்ப்பே கிடையாது ராமாயணமே நமக்கு இல்லாமல் இருந்திருக்கும் ஆனா மனம் மாறினாள் ராமாயணம் கிடைத்தது அர்ஜுனன் மனம் மாறாதிருந்தால் நமக்கு பகவத்கீதை கிடைத்தது நல்லோசிய நான் யுத்தமே பண்ண மாட்டேன் என்று சொல்லி எவ்வளவு எடுத்து சொல்லி கேளாதவராக இருந்தால் அவன் மனதை மாற்ற வேண்டிய நிர்பந்த முகமாக்கி ஏற்பட்டது சர்வோபனிஷதோ காவலா யோகா கோபானந்தனா ஆட்டோ வச்சம் புதியோகா யுத்தம் கிதாமி பண்ணுவது என்ற ஸ்லோகத்தின் வாயிலாக பகவத்கீதையில் எத்தனை சிறப்பு என்று நாம் தெரிந்து கொண்டு விடலாம் எல்லா உபனிஷத்துகளும் பசுக்கள் அசுக்களை கலப்பதற்கு ஒரு இடையன் வேண்டும் கண்ணாடி சிறந்த கோபாலையா அது எல்லா வருஷத்தையும் கலத்தில் இருந்து ஆர்வம் கொடுத்தான் கன்று முக்கியம் கன்று மனுஷனை பருகினால்தானே பசு பால் சொரியவே ஆரம்பித்தோம் அப்பத்திலே நன்றாக அண்ணனையே வைத்துக் விசேஷமான பால் கலக்கப்பட்டது இதை நீங்கள் குருசாதன பெட்டியை வைக்க வேண்டிய அவசியம் இல்லை நெஞ்சிலே சேர்த்து வைத்துக் கொள்ள வேண்டிய பால் இந்த லோகத்தில் எல்லாம் முக்திகளில் எல்லாம் பால் வந்துவிட்டது அந்த காலையில ஒரு மாநிலத்தை எடுத்துக் கொண்டு போவோம் எவ்வளவு எல்லாம் அதை மால் வருவோம் இதெல்லாம் ஒரு குட்டியில அழைத்து கொடுத்து விடுகிறார்கள் அதற்கு அமைந்திருக்கிற காகிதம் அதை அழைத்து கொடுத்து விடுகிறார்கள் நீங்கள் என்னதான் அதை குளிர்சாதன பெட்டியில் எதிர்த்தாலும் குளிரூட்டும் பதன பெட்டியில் ஒரு நாள் நன்னாயிருக்கும் ஒன்றரை நாள் நன்னாயிருக்கும் அதன் மேல் பிரிந்து போகும் ஆனால் இது என்றைக்கோ ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு பகவான்கள் முன்பு கடத்தப்பட்டிருக்கிற பாடம் ஆனால் இன்னளவு கெடாததாக இருக்கிறது அர்ஜுனனை கன்றாக்கி உபனிஷத்துக்களை பசுக்களாக்கி தானே இளைஞனால் அமர்ந்து பெருமான் திறந்திருக்கிற பால் இருக்கிறது அதன் இனிமை எதற்கும் கிடைக்கவே செய்யாது அத்தனை இனிமையான பாலம் அமைந்திருக்கிறபடியினால்தான் எல்லா ஆச்சாரியர்களும் அதை பல்வி படித்தார்கள் என் ஆதிசங்கரர் வியாக்கியானம் இல்லையா ராமானுஷர் அற்புதமான கீதா பாஷனை இயற்கவில்லையா ஏனைய பல ஆச்சாரியர்கள் இன்னைக்கும் கீதையை பழகிக் கொண்டுதான் இருக்கிறார்கள் அதனுடைய அர்த்தத்தை தான் செய்து கொண்டுதானே இருக்கிறார்கள் கிதாபாஷை பதாரதியிலே ராமானுஷர் எழுதுகிறார் கீதை சரி கண்ணன் தன் வாயாலே பேசினான் கண்ணன் பிறப்பு எதற்காக நிகழ்ந்தது பிறப்பதற்கு முக்கியமான காரணம் பூமி பாரத்தை நீக்குவதற்காக பிறக்கிறான் இதற்கும் ஆழ்வாருக்கு சம்பவம் சொல்லி ஆக வேண்டும் ராமானுஷர் சொல்லிவிட்டார் பூமியினுடைய பாரத்தை நீக்க இணக்க பெருமாளை அவராக அழ்வரத்தை சொல்லியிருக்கிறார்கள் மண்ணின் பாரம் இழுத்துதற்கே வளம் ஒதுக்கிறார்களாம் ஆசீர்வாதத்திலே காட்டிக் கொள்கிறார் இந்த மண்ணினுடைய பாரத்தை போக்குவதற்காகத்தான் பெருமாளை அவராக சரி அண்ணாவுடைய மாற்றத்தை படைத்துவிட்டு கீதாவாசல் காலத்திலே ராமாசல் குறித்து விட்டார் கண்ணாவுடைய அகராமே அதற்காகத்தான் நடந்தது மொத்தம் பதினெட்டு அத்தியாயங்கள் பகவத்கீதையிலே எழுநூறு ஸ்லோகங்கள் என்று நாம் பார்க்கிறோம் காஞ்சி பிரதிநாத பேந்திரன் சுவாமி வேடுக்கு யார் சொல்லுவது பகவத்கீதை ரொம்ப சிறந்தது யாரும் மறுப்பதற்கு இல்லை ஆனால் கண்ணன் என்ன பண்ணியிருக்கிறான் தெரியுமா பத்து அத்தியாயத்தை பெருமையை உபன்யாசம் பண்ணினான் மீதி இருக்கிற அத்தியாயங்களிலே நம்ம எல்லாம் இன்னும் அவர்களை நிறுத்திவிட்டான் அவர் சொற்ப சம்சை பணம் இந்த ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஐந்து உங்களுக்கு வேடிக்கையாக காட்டிக் கொடுப்பது கர்மயோகமும் ஞானயோகமும் பக்தி யோகமும் பிரபத்தியும் எதிர்பத்தி இருந்தால் கண்ணன் தொடாத ஒரு விஷயமே பிரபத்தி நிறைவேற்றையாது மாலனுக்கோ நான்கு பேர பயனுக்கோ அந்த இடத்துல சுமாரி வியாக்கியானத்திலே மாலுங்கிறதற்கு ஒரு அர்த்தம் காட்டுகிறார்கள் மாநில பெருமை பெருமை நல்லவா என்று தமிழ் கண் கூறும் மால் என்று சொன்னால் என்ன அர்த்தம் கருமான நிறத்திற்கு மால் என்று பெயர் பெருமைக்கு மால் என்று பெயர் மாலன கருமை பெருமை மல்லிகள் யாரோ என்று நம்பிக்கிறோமே அன்பு அதற்கு மான் என்று பெயர் எனவேதான் அண்ணனுக்கு திருமான் என்று பெயர் வறுமையும் உண்டு பெருமையும் அவரிடத்துல உண்டு நம்மிடத்துல அன்பும் அதிகம் எனவேதான் மான் என்ற பெயரை அந்த இடத்துல சீயர் பட்டரவத்து நஞ்சீரர் பட்டரவத்தை ஒரு கேள்வி கழுக்கிறார் மாலோ என்ற இடத்திலே காட்டப்படுகிறார் சொல்லுகிறார் அர்ஜுனா உனக்கு சொன்ன விஷயங்களை நீ யாருக்கும் சொல்லிவிடாது தபஸ்து ஆசக்தி இல்லாதவர்களிடத்திலே நிச்சயமாக சொல்லாது இதெல்லாம் எப்பொழுது சொல்லுகிறார் தெரியுமா இதற்குமே பிரபக்ஷாமி முக்கியமான சாஸ்திரம் ரொம்பவும் முக்கியமான மறைத்து வைக்கத்தக்கதான சாஸ்திரத்தை அர்ஜுனா உனக்கு சொல்லுகிறேன் சொல்லிவிட்டு கொஞ்ச நேரம் கழித்து யாருக்கும் சொல்லாது என்று சொல்லுகிறார் ஆச்சாரியர்கள் சாரம் பண்ணினார்கள் வட்டத்தில் நினைவை கேட்டுக்கிறார் அர்ஜுனனுக்கு சொல்லிக் கொடுத்து விட்டு யாருக்கும் சொல்லாதே கண்ணன் சொல்லுகிறாரே இதற்கு என்ன காரணம் என்று சொல்லும் பட்டர் உடனே தெரிவித்தார் கண்ணன் கீதையை உபதேசித்ததை திரௌபதியின் பொருள் என் பொருளாளர்களே நிச்சயமே உண்டு எல்லாத்தையும் கேட்டார் அர்ஜுனன் അതിനും നമ്മൾ കടത്തിലേക്ക് പോയതിനെ കുറിച്ച് സന്ദേഹങ്ങളെ നാം എന്നാ என்ன എന്നാ അവർക്ക് ഇപ്പോ വെളിയിലെ പോകണമെന്നാ മൊത്തത്തിൽ മറന്നു വിടുവോ ಉಪನ್ಯಾಸಕರಿಗೂ ஒரு விதத்திலே சௌகரியமாக இருக்கலாம் இதுதான் கேட்டதை மறப்பது என்பது சகவே தவறு அப்படி நாம் மறந்துவோம் என்றால் நாம் இவ்வளவு நேரம் செலவழித்த காலத்திற்கு எந்த மதிப்பும் இல்லாமல் போய்விடும் கேட்டதை இதிலே தேடி வைத்துக் கொள்ள வேண்டும் கொஞ்சம் சிரமம் தான் அதே ஒரு லட்சம் ரூபாய் பணத்தை பகிரை கொடுத்து எண்ணி நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டால் எவ்வளவு ஞானத்தோடு இருக்கிறதோ ஒரு தாழ் நாம் அதிலே கைவிடுவோமா செயல்பட மாட்டோம் ரொம்ப கண்டிப்பாக மூணு தடவை கட்டிடப்படத்திலிருந்து கொள்ளுமா போதுதான் செயல்களையும் கொள்ள வேண்டும் ஆனால் அதனால் மொத்தத்தில் கலந்தான் கண்ணான் எப்போ எழுதிய உதயம்தான் பண்ணினாலே மொத்தத்தில் மனதிலே மீண்டும் ஒரு சொல்லு இந்த மாவாக பாட அதெல்லாம் முடியாத பாட்டை போ என்று கண்ணன் ஒரே வார்த்தையிலே பதில் சொல்லியிருக்கான் ஒரு ராமச்சந்திரன் விசாரித்தார் ஏன் கண்ணன் மாட்டேன் என்று சொல்ல வேண்டும் அர்ஜுனன் ரொம்ப சிறந்த பக்தன் கிருஷ்ணாசயா கிருஷ்ணபலமா கிருஷ்ண அபாச பாண்டவா மாட்டின் ரொம்ப சிறப்பெல்லாம் அவனுக்கு உண்டு அவர் உபதேசித்தால் யாரு உபதேசிக்க போகிறார் குழந்தை இடமோ மறந்து விட்டது திரும்ப சொல்லி இருக்கலாமே சொல்லியிருக்கிறார் திரௌபதி குழல் உயிர்ந்தாலுக்கு இனிமே எடுத்து பண்ண நிர்பந்தம் பண்ணினதே திரௌபதியுடைய சபதம் தலைக்கட்டம் தர வேண்டும் என்பதற்காகவே மற்றொன்றும் கிடையாது இந்த ஆண்டவர்கள் எப்பொழுது திரௌபதியையும் தாங்கள் அவளது நிலைகளுக்கு தாங்கள் ஈடுபட்டார்களோ அந்த கடனை மனதினாலும் ஆண்டவர்களெல்லாம் கொண்டிருக்க வேண்டும் என்பதற்காக திரௌபதியினுடைய மங்கள சூத்திர நிமித்தமாகத்தான் உயிரோடே வைத்தார் அந்த அளவு திரௌபதியினிடத்திலே பிரீத்தி கண்ணனுக்கு என அவதாரம் கண்ணிலிருந்து கிளம்புகிறான் கண்ணன் கண்களிலிருந்து இருந்து பெற்றிருந்து பக்கத்தில் ஒரு விசாரணமாக ஏன் அழுது என்ன நகரமாகலானே இருந்தது கண்ணன் சொல்லுதா கோவிந்தேட்டி யதாகிரத்தது கிருஷ்ணாமாம் தூரவாசனம் அன்னைக்கு கோவிந்தா கோவிந்தா என்று திரௌபதி அழைத்தாளே பாவம் உற்சாகம் உயிரை உயிர்த்தார் வியாசம் ரொம்ப ஆச்சரியமாக பாடுகிறார் பாடுகிற காலத்தில் ரொம்பவும் அற்புதமாக காட்டிக் கொடுக்கிறார் சாது என்று யாரை தீயவர்கள் பெருமானை அழைத்து நறுதலை பெற்றிருக்கிறார்கள் அதே போல நல்லவனான திரௌபதியும் அழைத்தார் சபா பேச்சு கிருஷ்ண கிருஷ்ணன் சபை நடுவே நின்று கொண்டு பெருத்த அவமானத்தை சகித்தாலும் அந்த சமயத்தில் மனம் தவறான பெருமானை அழைத்தார் தடுத்தார்களோ ஆனா அந்த சமயத்துல தன்னால் இருந்த உதவியை நிச்சயமாக செய்தார் உடவை சுழந்தா இருந்தாலும் திருநாட்டில் தடுத்தவர்கள் சொல்லுகிறார் அன்னைக்கு போதித்தா போதித்தா என அழைத்தாள் எதுவுமே செய்யாது நான் போய் கொண்டிருக்கிறேன் அவன் அழைத்த வட்டி கேட்ட கடன் போலே ஏறிக்கொண்டிருக்கிறது ஒரு இடத்துல கடன் வாங்கிவிட்டோம் வட்டி எப்படி ஏறிக்கொண்டிருக்குமோ அப்படித்தான் அவள் சூப்பிட்ட பொழுது எதுவுமே செய்தார் அப்படின்னாலே ஒரு கடனாளியாகத்தான் நான் போய் கொண்டிருக்கிறேன் இது கண்ணாமலை திருவள்ளம் திரௌபதி அந்த அளவுக்கு அன்பு சரி நஞ்சிகளை கல்வி கட்டுற கட்டுறதுக்கு சரி அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்ணிவிட்டான் பண்ணிவிட்டு ஏன் சொல்லாதேன்னு சொல்றதுல ஆச்சரியமான அர்த்தங்கள் இருந்தார் கண்ணன் மூலையில் இருக்கிற பாடங்கள் எல்லா திரௌபதிக்கு வாழ்க்கை கிடைக்க வேண்டும் அவள் சபதம் மதிக்க கர்மத்தை நிலைநாட்டுவதற்காக ஆதுர் அலிஸ்லானத்துக்காக பிறக்கிறார் நம்மாழ்வார் திருவாரூரிலே ஒரு அன்னைக்கு யானை ஒரு மனதிலே முதலையாலே கப்பப்பட்டது தூஹூ என்கிற கந்தர்வம் சாபத்தாலே முதலையான கரேந்திரன் சாபவசத்தாலே யானையாக இருந்து பெருமானுக்கு தானம் தொண்டு செய்து வருகிறார் வழுங்காத வைத்திய சக்கரான வளர்த்தையால் தொழுக்காத மனிதனுக்குமான் உள்ளூருக்கு தோன்றினையே வழுங்காத ஞானமே படையாத மலரத்தில் தொழும்பாயால் கழித்தாலும் சுழற்சோதி அடையாதே என்ற ஆச்சரியமான பாடலம் சாமானியர்கள் இந்த இடத்திலே பரிசனாலே சாதவனாம் என்ற இடத்திலே கீதா பாஷத்திலே மேலோட்டமாக நாம் தெரிகிற அர்த்தத்தை எழுதியிருக்கிறார் ಅನರ್ಶೀಮಾರ್ ಅಂತರದ ಕರಣದ ಅಧಿಕರಣ ಉಂಟು ಆದರೆ ಅಂತಸ್ಥ ಕರ್ಮೋಪದೇಶ ಕೆಲವು ಸೂತ್ರ ಉಂಟು அந்த சூத்திரத்தினுடைய பறக்கிற ஸ்லோகத்தை வந்து உபன்யாசம் பண்ணுகிறார் அங்கே காட்டுகிறது அர்த்தத்தை அப்படியே கோபியிலே உண்டாக்கம் பண்ணுவதை கணேந்திரனை ஒரு முதலை தப்பிக் கொண்டது ஆயிரம் தேவ வருஷங்கள் கணேந்திரன் சிரமப்பட்டான் நம்முடைய ஒரு ஆண்டு என்பது தேவர்களுக்கு ஒரு நாள் இதெல்லாம் மாநில மாதத்திற்கு எப்படி நமக்கு பின்மாலை பொழுது ரொம்ப ஏற்றம் மிக்கதோ தேவர்களுக்கு மார்கழி மாதம் என்பது ஒரு கிராம முகூர்த்தத்தை போல பின்மாலை பொழுதை போல இருக்கிறது எனவே பகல் சரி தை மாதம் என்றால் உத்தராயணம் தொடங்கிவிடும் எனவே மார்கழி மாதத்துக்கு சிறப்பு ஆக நம்முடைய ஒரு வருடம் என்பது தேவர்களுக்கு ஒரு நாள் அந்த தேவர்களுக்கு ஆயிரம் வருடங்கள் இந்த முதலைக்கும் யானைக்கும் யுத்தம் நடக்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக முதலை விழுந்த ஆரம்பித்தது யானையினுடைய துதிக்கல் மட்டுமே வெளியிலே வருகிறது நாராயணா ஓடிமண்ணா நாராயணா பாராயன் ஆயுதர் நிற்பார் எனது வீராக ஈத்தத்தான் எந்திரத்து ஊராக இந்த திருமங்காயால் வர்ணிக்கிறார்களே பெருமானை கணேந்திரன் அழைக்கிறார் ஆதிமுகமே என்று சொல்றது ஒன்பதரவா ஓடி வந்தேன் என்று இல்லையே சொன்னாலே ஆனால் இனிமேல் சொல்ல மாட்டேன் நான் பன்னாண்டு வாழ்கிறேன் ஒழிய உனக்கு பல்ல வைத்தார் மழுங்காக வருமுதிய சக்கரம் வளர்த்ததால் பெருமானுக்கு சங்கல்ப சக்தி உண்டு இருந்த இடத்திலே இருந்தே யாரையும் ரட்சித்து விடுகிற சாமர்த்தியம் அவனுக்கு உண்டு அப்படி இருக்க பரமபதத்திலே இருந்தபடியே இந்த கஜேந்திரனை ரட்சித்திருக்கிறானே கஜேந்திரா பரிநாதோ பவந்து என்று ஒரு வார்த்தை சொல்லியிருந்தான் என்றால் கஜேந்திரன் ரட்சிக்கப்படட்டும் என்று சொல்லிவிட்டால் இருப்பதிடத்தில் முகலாய பேரரசர் கற்கிறார் உங்களுடைய உழைச்சின்மையோ தான் நீங்கள் சொல்லுகிறீர்களே இருந்தாலும் நினைத்தால் சிரிப்பு தான் வருகிறது விதித்தார்கள் ஏன் பெரிய அதிகாரிகள் கூட பாதுகாவலர்கள் தான் விதித்தார்கள் இவ்வளவே அந்த பேரரசர் அக்பரவர்களே விதித்தார் அஞ்சு லட்சம் தேவையான பாடுகள் விதித்தார் விடையெல்லாம் கீழே விடவில்லை நான் விளையாடுவதற்காக சொன்னேன் எல்லாரும் மேலே வாருங்கள் ரொம்ப அபாரமான கோபம் நேரப்படுவதற்கு பாடை உதவி அவருடைய கழுத்திலே வைத்தான் விளையாடுவதற்கு இதுவா நேரம் கழுத்திலே மட்டும் எனக்கும் அதில் குறைய கிடையாது சொல்லுவதை கொஞ்சம் கூடும் உங்களுடைய பிள்ளை கீழே விழுந்து விட்டான் என்று சொன்னவுடனே இத்தனை மொத்தர்கள் இத்தனை பாதுகாவலர்கள் நீச்சல் அறிந்தவர்கள் கீழே விதித்திருக்க பெயராளர்களான நீரியன தண்ணீரை விட வேண்டும் என்பதற்கு பகுதியாக விழுந்தது என் பிள்ளை என் பிள்ளைகளுக்கு எனக்கு அன்பிருக்கத்தானே சரி காப்பாடத்தானே நான் நினைக்கிறேன் ரொம்ப காப்பாற்றி இத்தனை பேர் இருந்தும் நீ ஏமாதானே உங்களுக்கு ஆத்ம திருப்தியை கிடைக்கிறது கொள்ள வேண்டும் மாத்திரு தேவோபவா திரு தேவோபவா ஆச்சாரி தேவோபவா அதிர்ச்சி தேவோபவா என்னென்ன சாஸ்திரம் சொல்லுகிறது ஒன்பது விதமான சம்பந்தம் தொடர்புகளினால் தெய்வத்தோட எவ்வளவு அன்பு நமக்கு இருக்க வேண்டும் என்பது தெரிவித்தார் உன் பிள்ளையை காக்க எப்படி நீர் ஆழமான நீரா குளிர்ந்த நீரா நமக்கு ஆபத்து விளைவிக்குமா எதையும் யோசிக்காமல் யமுனையிலே குறித்தாலோ அப்படித்தான் தன் பக்தர்களை ரட்சிக்க பெருமாற்றிலே குறிக்கிறார் அப்படித்தான் அவதாரங்கள் பண்ணுகிறார் ரெண்டு கை கூப்பினால் பேரரசர் நன்றாக விளக்கினால் ஆனால் இவ்வளவு பயன்படுத்தி இருக்க வேண்டாம் செய்யக்கூடும் என்றால் உட்கார்ந்த இடத்திலே இருந்து பண்ணுவது அக்ஷாமா இருந்தபடி प्रकरण कृष्णा भगवान से आने के विचार नाम देवो नंदर को मैं अक्षो अच्छा जाना वाला हम वो बांधव जाना वाला कृष्णा मुरली ना करतान करने से நான் தேவனும் கந்தர்வோ யட்சமோ ராட்சசமோ எதுவும் அல்ல உங்களிலே ஒரு தன் என்னை ஏற்றுக் கொள்ளுங்கள் நானே உங்களுக்கு தலைவர் அப்பொழுது நான் என்ன சொன்ன தெரியுமா நீயும் உங்களிலே ஒருத்தன் சாதாரண மனுஷன் அதெல்லாம் நான் வந்து உருகாததே எல்லாம் ஒரு கடிதம் பெருமான் தான் தேவனா அவர்தான் தேவன் என்று சொல்லி தள்ளுகிறார் மனிதனா அவர்தான் சாதாரண மனிதன் தானே கண்ணு என்று சொல்லுகிறார் என்னதான் நான் பண்ணுவேன் செய்ய மாட்டேன் என்கிறதுக்கு அவனுக்கு குழப்பம் அந்த குழப்பத்தை தீர்த்துக் கொள்ளத்தான் மீண்டும் திருக்கோயில்களில் தானும் எழுந்தவர் இருக்கிறார் கல்லும் நயங்களும் வைத்தவானாலும் புரிதல் நுழைந்தவர் நம்மாழ்வார் பாடுகிறார் கல் திருவெங்கடத்தை சீச்சி என்று கருதினான் திருப்பாக்கடன் வேண்டவே வேண்டாம் வைகுந்த மாநாடு தேவையே இதெல்லாம் வேண்டாம் என்று சொல்லி எங்கே வரலாம் சொன்னால் என் உள்ளமே இருப்பிடமாக வந்து சேர்ந்தார் அபராத பிரச்சாரத்திலே வேதாந்த தேசிகனார் கல்வி கற்கிறார் அவதர்வதே மகத்தன்மை பகவானை ராஜ்யத்திற்கு தன்னை மனதப்படத்தாது அந்த கலைவர்கள் சுசிலம் சிசூக்ஷம் சாதனங்களில் கதம் ஆதாரமாக்குவதே வரலாறு என்பது வந்து எனக்கு கேட்கணுமா அவர்கள் சொன்னால் தாராளமாக சொல்லலாம் ஆளுக்கு சொல்ல போவது இல்லை இந்த பிரம்மாண்டங்கள் தான் உன்னுடைய தானே ஆமாம் என்னோட லோகங்கள் தான் உன்னுடையது தானே ஆமாம் என்னுடையது தான் என்னென்ன காணப்படுகிறதோ அது அத்தனை உன்னுடையது தானே ஆமாம் என்னுடையது தான் எதெல்லாம் ரொம்ப பெரிய பெரிய இடமோ அதெல்லாம் உன்னுடையது தானே இதுதான் நீங்கள் இப்பொழுதுதான் நான் கேள்வியை கற்க போகிறேன் சொல்லுகிறார் இவ்வளவு ரொம்ப சின்ன இடமான என்னுடைய மனது எப்படி உனக்கு போதுமானதாக இருக்கிறது அவன் ஆதரே அதுதான் ஒரு வேலை ஜாதக சரித்திரம் உண்டு எல்லா ஆசைகளும் நிறைவேற எதுவுமே நடக்க இல்லாதவர்கள் கிடையவே கிடையாது எதை சொல்லுது கைகூட்டி சொன்னார் பஞ்ச லட்சம் உட்கார ஆரம்பி பண்ணுவேன் அதற்கு நாளை காலையில சரியாக ஏழு மணிக்கு நீ வந்தவுடன் ஏழு மணிக்கு வந்து அமர்ந்தார் பராசப்பட்ட திருவாரான அனைத்து பக்கத்தில் அழைத்துக் கொண்டு போனார் கதவை திறந்ததும் தெரியவில்லை மூடினதும் தெரியவில்லை ஒரு கடத்திலே திருவாராதனம் முடிந்தே விட்டது நீங்க போகலாம் இவருக்கு எப்படி பார்ப்பதற்கே தெரியவில்லை இந்து வரைக்கும் வந்துவிட்டது இதனால் ஒரு காலம் உபயோகம் எனக்கு பன்னெண்டு மணி காலத்துக்கு ஆரம்பிக்கிறோம் சொல்லிக் கொடுத்து நீ ஒரு காலத்துக்கு மேல எதுவுமே பண்ணவில்லை கருத்து ஆரம்பம் பண்ணினீரா கலைஞர் விமர்சிக்கிறா ஒன்றுமே பார்க்கவில்லையே கேட்க முடியவில்லை ஆனால் மற்றவர்களை தாயார் விசாரிக்கிறார் ஆண்டாழ்வில் அவருக்கு பயன் புறத்தாழ்வாழ்வில் தர்ம பத்னி அம்மா கேட்கிறேன் தப்பாக நினைத்துக் கொள்ளாதீர்கள் நம்ம பிள்ளை நமக்கு பன்னெண்டு மணி காலத்துலாம் சொல்லி கொடுத்தா அவரதும் ஒரு கணம் தானே பண்ணினாலேயே அம்மா ஒரே வார்த்தையில வந்து சொன்னா என் பிள்ளைக்கு அந்த ஒரு கணமே ரொம்ப அதிகம் உமக்கு பன்னெண்டு மணி காலத்துல ரொம்ப குறையும் நீ எவ்வளவு மணி நாளும் போதாது அவன் இவ்வளவு பண்ணினாலே போதும் என்ன அர்த்தம் தெரியுமோ நாளாளும் நெஞ்சலின் கண் சொல்வதும் என்று பக்தர்களுக்கு பெருமான பக்கத்திலே போய் நின்றாலும் நிற்கவே முடியாத உடலில் தான் நடுங்கி பூசும் பாகவதியிலேயோடு நண்பராக வளர்ந்த உடல் நாளும் ஒழித்த சந்தி வீரான வளர்ச்சிக்குண்டான ஒரு மேன்மேறு நிகழ்ச்சியும் பறந்ததற்கு தாயாம்பு வளர்த்திறந்தாலே கடியரங்கத்தரான பள்ளிபட்டும் மாணவனை மனத்தோடே பத்திருந்து என் வாயால் எழுதுவதோ வாழ்த்தினாரே இன்னைக்கும் பெரிய பெருமாளுக்கு ரெண்டு தூண்கள் உண்டு ஆமத சம்பங்கள் திருமண தூண்கள் என்று தமிழிலே சொல்லுவார்கள் அது எதற்காக அணுக்கப்பட்டிருக்கிறது சொன்னால் ஏற்கனவே கட்டத்தில் சொன்னது நல்ல திருமதி தேவையை காட்டிலும் சிரமமாக தான் இருக்கிறது நம்மளை அவ்வளவு ஆணும் கூட்டம் வளர்த்து விட்டது அந்த அளவுக்கு வேணால் அதுல நிக்கால் வந்து நிச்சயம் இருக்கிறது சேமிப்பது கொஞ்சம் சமமாகத்தான் இருக்கிறது போனால் அதே சேர்த்து கொண்டு திரும்ப வேண்டியதுதான் திருமதி கிரமத்திலே ஏற்கனவே இடம் சென்றது போதாக இருக்கிறது தூண்கள்வது சொந்தமாக அதை எடுத்துவிடக்கூடாதோ ஆச்சாரப்பட்டு கூட்டார்கள் மூலமே தந்தம் இருப்பதே நீ பெருமானை என்றால் சேமிப்பதற்காகத்தான் இருந்தால் பக்கத்திலே போய் நின்றால் அவன் அழகு அப்படியே நம்மை மயங்க பண்ணும் மயங்கி கீழே விடுவதற்கு வாய்ப்பு உண்டு ஒரு பிடி அதிகமாக இருந்தால் இடைவெளி அந்த க்ஷேத்திரத்துல சைத்தன்ய மகாபிரபுக்கு ரொம்ப வெளிமாடு ஒரு ஓரத்தை பெருமானும் இதுக்குள்ளே சாடத்தினால்தான் அழைக்கப்பட்டிருக்கிற கர்ப்பகரத்திலே காட்சி கொடுக்கிறான் நாம் எல்லாம் உள்ளே கூட சேவிக்கலாம் அதை சேவித்து வந்த பெருமாடு தான் ஒரு தெரியவதற்காக உள்ளே போய் இருக்க வேண்டாம் என்றால் சாடலாம் சிதையாகலாம் இது இருப்பிடாக இருக்கிறது செய்து கொண்டே மற்ற முன்னேற்றால் இங்கிருந்து அந்த வாசல் அளவுக்கு இடைவெளி இருக்கும் அங்கே பிரகாசமான கட்டத்திருக்கிறார் இங்கே ஒரு தூண் அமைக்கப்பட்டிருக்கிறது அதில் ஐந்து விரல்களும் பதினாறு போல ஒரு காட்சி இங்கு என்ன சாதித்து அப்பொழுது அவர் தெரிவித்தார் சைதன்ய மகாபிரபு என்கிற பக்தர் பெருமானை பள்ளியிலிருந்து அனுபவிப்பவர் அப்படி கம்பத்திலே சாய்ந்து கொண்டு இந்த கையை கம்பத்திலே வைத்து பெருமானை பார்த்து கொண்டு அழுது கொண்டே இருப்பவர் அவனை பிரிந்த விதா தாக்கம் இருக்கிறது அது உடலில் வெப்பம் காரணமாக கண்ணிலே இறங்கி கைவிரல்கள் பதிந்து இருக்கிறது என்ன ஆச்சரியம் பாருங்கள் கர்ப்பகிரகத்திற்குள்ளே போய் எந்த விதமான மாறுபாடும் சரீரத்தில் இல்லை இதனால் பக்தி இல்லை கண்ணை ரொம்ப கண்ணிலே இவர் சேர்த்துக் கொண்டிருக்கிறார் கண்ணனை பிரிந்த வருத்தம் அந்த கோபம் அந்த இயக்கம் அந்த அக்னி தீயானது அந்த நெருப்பானது கை விரல்களின் மூலமாக கற்களிலே பதிந்திருக்கிறதுனால் இவ்வளவோ பக்தி கீழவது விழுந்து செயல்காட்டுவதை அடையாளம் அதுவும் உலகினுடைய மொத்த தாபமும் மொத்த அணியும் கீழே இறங்கி இருக்கிறது விஸ்லேஷம் என்பது அந்த அளவுக்கு படுத்த வேண்டும் ஒருத்தர் பெண்ணை ரொம்பவும் விரும்புகிறார் அவர் இருக்கிற காலத்திலே ஒரு நாள் அவரை பார்க்க இருந்தது என்றால் ஒரு நாள் அவரோட பேச முடியவில்லை என்றால் ஒரு குறுஞ்செய்தி இல்லாத அவரை அனுப்ப முடியவில்லை என்றால் குறுஞ்செய்தினா அதாவது அனுப்ப முடியவில்லை என்றால் கடைசியில் அவ்வளவு தூரத்துக்கு அவன் வருத்தப்படுகிறான் அவனுக்கே இரண்டு ஆறு போல ಅದೇ ನಾನು ಭಕ್ತರ ಇರ್ತೀರ ಅರಿವು ನಾನು ವಿಷಯ ಇರ್ತೀರಿ ಭಕ್ತ ಅದೇಗೆ ಹೇಳ್ತಕ್ಕೂ ನಾನು ಭಕ್ತರಿರ್ತೀರ ಅಪ್ಪಳಿಪಟ್ಟ ಭಕ್ತಿಗಿಂತ ಆಳ್ವಾರ ಪ್ರಕಾರದ ಭಗವಾನ ಪ್ರಕಾರದ ಮಚ್ಚಿದ್ದ ಮಧ್ಯದ ಪ್ರಮಾಣ ಹೋದೆಯಂತಹ ಪರಸ್ಪರ ಕಥೆಯನ್ನು ಮಾಂದಿತ್ಯಂ ಕೃಷಿಯಂತೆ ಭಗವಂತಿಚ மச்சித்தான் என்னிடத்திலே சித்தத்தை செலுத்தினவர்கள் மத்தக பிராணமாக என்னையே பிராணமாக கொண்டு தங்கள் பிராணனை எதிரே செலுத்தினவர்கள் போதையும் தான் பரஸ்பரம் ஒருத்தர் சொல்லி ஒருத்தர் கேட்பது இப்பொழுது அதைத்தானே பண்ணிக் கொண்டிருக்கிறோம் நீங்கள் அறியாத எந்த விஷயத்தையும் அதை சொல்லிவிட முடியாது உங்களுக்கு நினைப்பூட்டத்தான் வந்திருக்கிறது நான் அறியாத பல விஷயங்கள் உங்களுக்கு தெரிந்திருக்கிறோம் ஒரு பெரிய லாபம் என்னைக்குமே பகவத்கதா சிரவணத்துக்கு உண்டு ஒரு பத்து ரூபாய் நெல்லு இந்த கோவிலே சொன்னார்கள் கொடுத்தார்கள் என் கையிலே வந்த தாழ் மாதிரினால் கொஞ்சம் ஓரத்திலே பிழிந்தால் போல இருந்தது நம்மளுக்கு ஒரு பொண்ணா ஒரு பிழிந்த நோட்டு கையில ஒரு தாள் இருக்கிறதுனா எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரத்துக்கு இன்னொரு தலையில கட்டிவிடும் ஒரு கடைக்கு போச்சு எவ்வளவு தூரம் மடித்து கொடுக்க முடியுமோ அவ்வளவு மடித்து கொடுப்போம் பிரித்து பார்த்தா ஆபத்து அப்படியே வாங்கி கொண்டுட்டா அந்த சமயத்துல மனதடைகிற ஆனந்த விளக்கிறது அது எத்தனை அந்த குணமானத்துல இருந்து சரி ஒரு பத்து ரூபாய் இருந்தது கொஞ்சம் பிடித்தா போய் இருந்தது அதனால இந்த சாமி இந்த பத்து ரூபாய் வச்சு மேல அதை கொடுமை என்ன மாற்றி இருக்கு வந்து வினாடித்தார் ரெண்டு பேரும் பரஸ்பரம் தாழ்வடை மாற்றி சொல்லியிருக்கிறேன் ಮಾಡಬಾರದು சில ஆபரெல்லாம் இருப்பாங்க அதே பத்து ரூபாய் அவரிடத்துல வந்து இன்னொன்றை பெற்றுக்கொண்டே அவ்வளவுதான் லாபம் சில ஆடுக்கு வாழைப்பழம் கொடுத்தார்கள் அது முறையிலே பார்த்தால் இன்னும் பிடினார் போலே கொஞ்சம் அழுகினார் போலே இருந்தது அவர்களை தேவாமை நின்று கொண்டிருந்தார் ஆண்டாலே வாழைப்பழம் மாற்றிக் கொண்டு நேர்த்த ஆசாமி என்று தெரிந்தது இந்த வாழைப்பழத்தை கூட அதை கொடுத்திருந்தது அதையும் கொடுத்தார் பக்கத்தில் ஒருத்தர் சாதித்தார் பழம் மாற்றிக் கொண்டிருக்கிறது லாபம் என்ன ஒரு லாபம் இல்லை ஒரே பழம் தான் பழம் மாற்றிக் கொண்டோம் அவ்வளவுதான் அதனால எனக்கு சத்சங்கம் பண்ண வேண்டும் பக்கத்தில் இருக்கிற அழைத்து ராமச்சரித்திரம் நான் சொல்லுவதற்கு கற்கிறீரா ஆறாவது ஒரு ஆறாவது கால ராமாயண உபன்யாசம் முடித்தவுடனே அழுத்தாண்டு நான் கிருஷ்ணச்சரித்திரம் சொல்லுகிறேன் இது சரி சொல்லுகிறேன் அவர் ஒரு ஆறாவது கால உபன்யாசம் பண்ணினார் இப்பொழுது பக்கத்தில் விசாரித்தார் ரெண்டு பேரும் மாற்றிக் கொண்டீர்களே லாபம் என்ன முதல்ல ஒரு கதை தான் தெரிந்தது இப்பொழுது ரெண்டு கதை எனக்கு தெரியும் அதை இருக்கிறது சொல்லிவிட்டான் ஆனால் ஏன் சொன்னான் என்று பிறப்பு என்பது நிச்சயமாக கிடையாது கர்ம வசதியாக அவன் பிறப்பதே இல்லை ಕಾರ್ಯ ಜ್ಞಾನದಲ್ಲಿ ಮಾತನಾಡುತ್ತಿದೆ ಮತ್ತು